மாத்தாரே பாருசமியம் வள்ளல் பெரும் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றாய் நின்ற ஈரழாய் மாற்றாருணத்து அடிசுழஞ்சி உன் வாசற்கண் ஆற்றாவி வந்தும் அடிபணியமாவோதே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து